வணக்கம் தமிழர்களுடைய பாரம்பரிய கலாசாரங்கள் போற்றத்தக்க வகையில் ஆரம்ப காலம் முதல் கடைபிடிக்கப்பட்டு வந்தன எனினும் நவீனத்துவத்தின் பிரதேசத்தின் கருத்து இந்த கலை கலாசாரங்களின் ஒரு வீழ்ச்சி போக்கு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது விடயம் சமூக கட்டமைப்புக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவே அமைந்திருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சியில் இது தொடர்பான பாரம்பரிய கலை கலாச்சாரங்களை தக்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் ஒருவரின் கருத்து ஒளிபரப்பாகின்றது அவர்தான் தற்போது மலையக ஆவண காப்பாளராக உள்ள மோகன் சுப்பிரமணியம் ஆனால் மலையக பாரம்பரிய கலை என்பது அது அவர்களுடைய எனவே உழைப்பாளர்கள் தங்களுடைய உழைப்பு அழைப்பு தீர்வதற்காக அடலிடம் பாடலை தன்னுடைய தொழிலில் ஈடுபட்டார்கள் அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்தியாவிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட அநேகமான கலைகள் இப்பொழுது மங்கிவிட்டன அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலங்களிலே தோட்டங்கள்ல ஒரு தோட்டத்துக்கு புதுசா நுழைகிறவர் ஒரு தப்பு ஓசையை கண்டு அங்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைய அவ்வாறாக ஒரு சூழ்நிலை மலையக மக்களுடைய பாரம்பரிய கலை என்பது அது ஒரு மக்கள் கலை மக்கள் வாழ்கின்ற வரைக்கும் மக்கள் கலை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இதை நாங்கள் சேகரிக்கின்றோம் அது சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாம் சேகரித்து இணையதளத்தை உருவாக்கி அடுத்த மாதத்தில் ஒரு இணையதளத்தை உருவாக்கப் போகின்றோம் இணையதளத்தில் எல்லா வகையான எங்களுடைய கலைகள் தொடர்பான சகல தகவல்களையும் விவரிப்போம் அதுல காணொலி பகுதியில் என்று நாங்கள் போட்டு அதுல எங்களுடைய இந்த காணொலியிலே அந்த உருவங்களை பார்க்கக்கூடிய நிலைமையை நாங்கள் தோற்றுவிப்பதற்கு முக்கியம் மேற்கொண்டிருக்கின்றோம் அநேகமான மக்களுடைய காமம் கூத்து பொன்னர் சங்கல் கோலாட்டம் கும்மி தாலாட்டு சிலம்பாட்டம் உருமி போராட்டத்திலே பல வகையான போராட்டங்கள் இருக்கின்றன இவைகளெல்லாம் சேகரித்திருக்கின்றோம் பாரம்பரிய கலை கலாச்சார தொடர்பில் வீழ்ச்சி போக்கு தொடர்பான தகவல்களை அடுத்து வரும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி தயாரிப்பு முழக்கம் ஊடக பிரிவு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்லும் நான் அன்புடன் சைலஜா மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்